திருப்பராய்த்துறை சுவாமி திரு பராய்த்துறைநாதர் திருவடி போற்றி தேவி திரு பொன் மயிலம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் கரப்பர் காலம் அடைந்தவர் தம்பினை சூ வல்லார் கங்கை செஞ்சடை கரப்பன் காலும் அடைந்தவர் தம்பினை சூருக்குமாறு வல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர் வரும் காவிரி தென்கரை திருப்பி மூடினார் களியான இன்கீரூரி களியானையில் ஈர் உரி மூடினார் பாடினார் மறை நான்கினோடு ஆரங்கம் மறை நான்கினோடு ஆரங்கம் பாடினார் ஆரங்கம் பாடினார் சேடனார் தென் பராய்த்துறை செல்வரை பராய்த்துறை செல்வரை தேடிக்கொண்டு அடியேன் சென்று காண்பனே பராய்த்துறை செல்வரை தேடிக்கொண்டு அடியேன் சென்று காண்பனே சென்று காண்பனே பட்டனற்றியர் பால்மதி கீற்றினர் நட்டம் ஆடுவர் நள்ளிருள் ஏமமும் நள்ளிருள் ஏமமும் நட்டம் ஆடுவர் சிட்டனார் தெல் பராய்த்துறை செல்வனார் இட்டமாயிருப்பாரை அறிவரே ஆ முன்பு எல்லாம் சில மோழைமை பேசுவர் என்பெல்லாம் பல பூண்டு அங்கு உழிதர்வர் அங்கு உழிதர்வர் தென் பராய்த்துறை மேவிய செல்வனார் என்பெல்லாம் பல பூண்டு அங்கு உழிதருவர் தென்பராய்த்துறை மேவிய செல்வனார் அன்பராயிருப்பாரை அறிவரே தென்பராய்த்துறை மேவிய செல்வனார் அன்பராயிருப்பாரை அறிவரே அறிவரே என்ன போது தாதோடு கொண்டு புனைந்துடன் தாதவிழ் சடை சங்கரன் பதத்துள் போது தாதோடு கொண்டு பூனைந்தூடன் காதவிழ் சடை சங்கரன் பாதத்து சங்கரன் பாதத்து சங்கரன் பாதத்து பாதை தீர்க என்று எத்தி வராய்த்துறை சோதியாரே பொழுது எழுந்து மாறை ஓதிய நம்பனை நல்ல நான்மறை ஓதிய நம்பனை பல்லில் வெண்தலையில் பலி கொள்வனே பல்லில் வெண்தலையில் பலி கொள்வனை தில்லையான் தென் பராய்த்துறை செல்வனை வல்லையாய் வணங்கி தொழும் வாய்மையே தென் பராய்த்துறை செல்வனை வல்லையாய் வணங்கி தொழும் வாய்மையே வாய்மையே வாய்மையே நெருப்பினால் குவித்தால் ஒக்கும் நீழ்ச்சடை நீழ்ச்சடை நெருப்பினால் குவித்தால் ஒக்கும் நீழ்ச்சடை பருப்பதம் மதையானை உரித்தவன் மதையானை உரித்தவன் தென்பராய்த்துறையார் திருமார்வில் நூல் பொறுப்பரு ஆவி இழி புனல் போன்ற விட்ட இடுமணல் எக்கர் மேல் எட்ட விட்ட இடுமணல் எக்கர் மேல் பட்ட நுண்துணி பாயும் பராய்த்துறை பராய்த்துறை சிட்டன் சேவடி சென்றடைகிறேயே விட்டு நம்பி உள்ளன விடுமே வினை உள்ளன விடுமே நெருப்பராய் நிமிர்ந்தால் ஒக்கும் நீழ்ச்சடை நீழ்ச்சடை நெருப்பராய் நிமிர்ந்தால் ஒக்கும் நீழ்ச்சடை மறுப்பராய் வளைந்தால் ஒக்கும் வான்மதி வாழ்மதி திருப்பராய்த்துறை மேவிய செல்வனார் திருப்பராய்த்துறை மேவிய செல்வனாய் விருப்பராயிருப்பாரே அறிவரே தொண்டு பாடியும் தூமலர் தூவியும் இண்டை கட்டி இணையடியேத்தியும் பண்டரங்கரு பராய்த்துறை பாங்கரை கண்டு கொண்டு அடியேன் உயிர்ந்து போவனே தொண்டு பாடியும் தூமலர் தூவியும் இண்டை கட்டி இணையடியேத்தியும் பண்டரங்கர் பராய்த்துறை பாங்கரை கண்டு கொண்டு அடியேன் உய்ந்து போவனே உய்ந்து போவனே உய்ந்து போவனே ஏ கண்ணாற்றல் அழித்த அழகனை பறக்கும் நீர் பொன்னி மண்ணும் பராய்த்தூரை ஆகங்காற்றல் அழித்த அழகனை பறக்கும் நீர் பொன்னி மண்ணும் பராய்த்தூரை அறக்கங்காற்றல் அழித்த அழகனை பறக்கும் நீர் பொன்னி மண்ணும் பறக்கூரை மண்ணும் பராய் தூர இருக்கை மேவிய ஈதனையே துமில் இருக்கை மேவிய ஈதனையே துமில் பொறுக்கனும் வினை போயரும் காண்பீரே இருக்கை மேவிய ஈதனை